ரிபுகீதை இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அகண்டஸ்வரூப நிச்சயம் உரைக்கும் அத்தியாயம் சகல சராஜரங்கட்கும் சாட்சியாகி சகலர்க்கும் ஆத்மா சித்தமாகி சகல ஜெகததிஷ்டான ஸ்வரூபமாகி சகலமுமே தானாகி நிறைந்து நின்ற சகல பரிபூரணமாம் பிரம்மம் தன்னை சகலருமே எளிதாக அறியும் வண்ணம் சகல ஜெகநாயகனாம் பரேசன் முன்னம் சாற்றியவானிதாகனின கிண்ணம் சொல்வாம் சத்திய சிச்சுககனமாம் சாந்தமாகி சலனமிலா சாஸ்வத ஸ்வரூபமாகி நித்திய நிஷ்களமாகி நிர்வீகல்ப நிரஞ்சனமாய் நிராகார ஸ்வரூபமாகி அத்வைத்தமான பர பிரம்மம் நானே அணுவுமிதில் ஐயமில்லை என்ற போதும் புத்திரனி திருடமாக நிச்சயித்து பூரணமாம் பிரம்ம சுகம் அனுபவிப்பாய் நானான் என்றறிவதுவும் சித்ஸ்வரூபம் நானாவாய் தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் நீ நான் என்றறிவதுவும் சித்ஸ்வரூபம் நிக்கிலமென தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் ஞானாத்மா என்பதுவும் சித்ஸ்வரூபம் ஞானகனம் என்பதுவும் சித்ஸ்வரூபம் பானாத்மா என்பதுவும் சித்ஸ்வரூபம் பரபிரம்மம் என்பதுவும் சித்ஸ்வரூபம் சித்தமன தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் ஜீவரன தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் அத்தனென தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் அவன் செயலாய் தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் பக்தனென தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் பரபதமாய் தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் முக்தனென தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் மோக்ஷமென தெரிவதுவும் சித்ஸ்வரூபம் மோகமுதலுடன் மூன்றும் சித்ஸ்வரூபம் மூன்று வித அவஸ்தைகளும் சித்ஸ்வரூபம் ஆகுமபிமானிகளும் சித்ஸ்வரூபம் அறிவுற்றதகிலவுமே சித்ஸ்வரூபம் பாகமுரா பரம்பொருளும் சித்ஸ்வரூபம் பரபிரம்ம ஞானமும் அச்சித்ஸ்வரூபம் சோகமிலா சுகவடிவும் சித்ஸ்வரூபம் சுத்தபரமாகுவதும் சித்ஸ்வரூபம் உத்தமமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் ஊனமதாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் மத்தியமமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் மகத்தாக காண்பதுவும் சித்ஸ்வரூபம் சத்தியமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் சஞ்சலமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் விஸ்தரமாய் காண்பதுவும் சித்ஸ்வரூபம் விதம் விதமாய் காண்பதெல்லாம் சித்ஸ்வரூபம் ஆக்கையில்லா கண்டபர சித்து நானே ஆனந்த கனமான சித்து நானே வாக்கு முதற் கிட்டாத சித்து நானே வானனவே வரையற்ற சித்து நானே போக்குவர வெவையுமில்லா சித்து நானே புறையற்ற பூரணமாம் சித்து நானே நீக்கமிலா சித்துருவாம் பரநான் என்றே நிரந்தரமானி என்றும் நிச்சயிப்பாய் சந்ததமும் சாந்தமதாம் சித்து நானே சராச்சரமோரணவுமிலா சித்து நானே பந்தமிலா பரவடிவாம் சித்து நானே பரம்பொருளாய் பரவியிடம் சித்து நானே சிந்தை முதற் கெட்டாத சித்து நானே ஜெகஜீவ பரங்களிலா சித்து நானே நிந்தையுரா சித்துருவாம் பரநான் என்றே நிரந்தரமாய் நீ என்றும் நிச்சயப்பாய் எப்போதும் பரபிரம்மம் சத்தேயன்றி இப்பிரம்மம் ஒரு காலம் அசத்தேயாக எப்போதும் சத்தான பரனான் என்னும் இத்திரமாம் உறுதியுள்ளோன் சத்தேயாமன் எப்போதும் சத்தான பரனான் என்னும் இத்திரமாம் உறுதி இலோன் அசத்தேயாவன் எப்போதும் சத்தான பரனான் என்னும் இத்திரமாம் நிச்சயமே இசைவாய்மைந்தான் சத்துமில்லை அசத்துமில்லை சதசத்தில்லை சகலமில்லை கிஞ்சிலில்லை ஜனிப்பதில்லை சித்துமில்லை ஜீவனில்லை ஜகத்துமில்லை செரிகின்ற நாமமில்லை ரூபம் இல்லை முக்தநிலை பெத்தநிலை மோட்சம் இல்லை முன்னுமில்லை பின்னுமில்லை முழுதும் இல்லை அத்வைத பரபிரம்மம் ஒன்றே உண்மை அது நான் என்றழுத்தமுற நிச்சயிப்பாய் நித்தியமில்லை அநித்தியமில்லை நிக்கிலம் இல்லை நீயும் இல்லை நானும் இல்லை யாரும் இல்லை சுத்தமில்லை அசுதமில்லை சுகமும் இல்லை சோர்வுமில்லை சுபமும் இல்லை அசுபம் இல்லை பக்தனில்லை பக்தி இல்லை பாசம் இல்லை பரவியிடும் பதியுமில்லை பலமும் இல்லை அத்வைத்த பரபிரம்மம் ஒன்றே உண்மை அது நான் என்றழுத்தமுற நிச்சயிப்பாய் உரிமையில்லை இருமையில்லை பலவும் இல்லை உருவமில்லை அருவமில்லை ஒன்றும் இல்லை பெருமையில்லை சிறுமையில்லை அருமை இல்லை பேதமில்லை அபேதமில்லை பின்னம் இல்லை கர்மமில்லை கருணமில்லை கர்த்தாவில்லை காண்கின்ற காட்சியில்லை காண்பான் இல்லை இருமையிலா பரபிரம்மம் ஒன்றே உண்மை இது நான் என்றெப்போதும் நிச்சயிப்பாய் தேகமில்லை பொறிகள் இல்லை உயிர்கள் இல்லை தியங்கியிடம் மனதும் இல்லை மதியும் இல்லை ஆகுமகங்காரமில்லை சித்தம் இல்லை அவித்ய இல்லை வித்ய இல்லை அனைத்துமில்லை போகமில்லை பொக்கியமில்லை பொக்தாவில்லை பூதமில்லை புவனமில்லை புலன்கள் இல்லை ஏகமதாம் பரபிரம்மம் ஒன்றே உண்மை இது நான் என்றெப்போது நிச்சயிப்பாய் கோலமுறும் தெய்வமில்லை சேவை இல்லை கூடியிடும் தீர்த்தமில்லை தவமும் இல்லை சீலமுறும் தானமில்லை தர்மம் இல்லை செய்கின்ற ஜபமும் இல்லை தபமும் இல்லை காலமில்லை தேசமில்லை வஸ்துவில்லை காரிய காரணமாக ஒன்றும் இல்லை ஆலயமில் பரபிரம்மம் ஒன்றே உண்மை அது நான் என்றது திடமாய் நிச்சயிப்பாய் கற்பிதமாய் காண்பதெல்லாம் பிரம்ம ரூபம் காரிய காரணமெல்லாம் பிரம்ம ரூபம் நிற்பனவும் நடப்பனவும் பிரம்ம ரூபம் நீ நானும் நிகிலமுமே பிரம்மரூபம் தற்பதமும் தொம்பதமும் பிரம்மரூபம் தடையற்ற சிபதமும் பிரம்மரூபம் அல்பமிலா ஆனந்த கனமேயான அப்ரம்மம் அகமெனவே நிச்சயிப்பாய் ஐந்து வித பூதமுமே பிரம்மரூபம் அனந்தவித अनन्दवितभौतिकमुं ब्रह्मरूपं द्वन्द्वमुरुं जीवரெல்லாம் பிரம்மரூபம் துவைத்தமுரு ஜகங்களெல்லாம் பிரம்மரூபம் பந்தமிலா ஈசனுமே பிரம்மரூபம் பார்க்கின்ற பார்வையெல்லாம் பிரம்மரூபம் அந்தமிலா ஆனந்த கனமேயான அப்ரம்மம் அகமனவே நிச்சயிப்பாய் ஐந்து வித மூர்த்திகளும் பிரம்மரூபம் அவருடைய செய்கையெல்லாம் பிரம்மரூபம் இந்திரியம் யாவையுமே பிரம்மரூபம் இலங்கியிடம் விஷயமெல்லாம் பிரம்மரூபம் சந்ததமும் சகலமுமே பிரம்மரூபம் சதசத்தாய் காண்பவெல்லாம் பிரம்மரூபம் துவந்தமிலா அப்ரம்மம் நானே என்று தொடர்பாக எப்போது நிச்சயிப்பாய் பஞ்சவித கோஷமுமே பிரம்மரூபம் பரவும் அபிமானிகளும் பிரம்மரூபம் அஞ்சனமாம வித்யுமே பிரம்மரூபம் அமலமதாம் வித்யுமே பிரம்மரூபம் வஞ்சகமாம் பந்தமுமே பிரம்மரூபம் பரமான முக்தியுமே பிரம்மரூபம் சஞ்சலியா அப்ரம்மம் நானே என்று சலியாமல் எப்போதும் நிச்சயிப்பாய் தகும் பிரம்மாபியாசியுமே பிரம்மரூபம் தடையற்ற ஞானியுமே பிரம்மரூபம் மிக வரணும் வரியானும் பிரம்மரூபம் மேன்மையுறும் வரிஷ்டனுமே பிரம்மரூபம் திகழ்ஜீவன் முக்தனுமே பிரம்மரூபம் தேகமிலா முக்தனுமே பிரம்மரூபம் நிகரிலதாம் பரபிரம்மம் நானே என்று நிரந்தரமாய் நீ என்றும் நிச்சயிப்பாய் அலைமனதா நினைப்பவதும் பிரம்மரூபம் மறைவாக்காலுரைப்பதுவும் பிரம்மரூபம் சல உடலால் செய்வதுவும் பிரம்மரூபம் சாற்று மனோவாக்குடலும் பிரம்மரூபம் பலவிதமாம் திருஷ்யமும் பிரம்மரூபம் பரஜீவ ஜகங்கள் ஜகங்களெல்லாம் பிரம்மரூபம் கலனமிலா அப்ரம்மம் நானே என்று கலங்காமல் எப்போதும் நிச்சயிப்பாய் காமமிகும் கர்மமெல்லாம் பிரம்மரூபம் காமித்த பலன்களெல்லாம் பிரம்மரூபம் நீமமிகு நிஷ்காமம் பிரம்மரூபம் நிர்மலமாம் பலன்களெல்லாம் பிரம்மரூபம் தாமதமும் ராசதமும் பிரம்மரூபம் தயங்கியிடும் சத்துவமும் பிரம்மரூபம் ஏமமிலா அப்ரம்மம் நானே என்றெங்கு எப்போதும் இடையறவே நிச்சயிப்பாய் உச்சமதாமரை பொருளும் பிரம்மரூபம் உத்தமமாம் நுல்பொருளும் பிரம்மரூபம் நிச்சயமாம் குருவருளும் பிரம்மரூபம் நிர்மலமாயறிவதுவும் பிரம்மரூபம் அச்சமிலா சிந்தனையும் பிரம்மரூபம் அகம் பிரம்ம பாவனையும் பிரம்மரூபம் துச்சமிலா அப்ரம்மம் நானே என்று தொடர்பாக எப்போதும் நிச்சயிப்பாய் மகத்தான மாயை என அவித்யை என்ன மகத்தான பந்தமென முக்தி என்ன மகத்தான சித்தமென ஜீவர் என்ன மகத்தான ஜகங்கள் என ஈசன் என்ன மகத்தான நாமமென ரூபம் என்ன மதிக்கின்ற மனதுடைய நினைவனைத்தும் மகத்தான பரபிரம்மஸ்வரூபமன்றி மற்றனவும் இலையெனவே நிச்சயிப்பாய் நினைவதனால் நிகழ்கின்ற ஜெகஜீவாதி நிகிலமுமே உருவா மனதேயாகும் மனததுதான் அறிவுருவாய் நிகழா நின்ற மகத்தான பரபிரம்ம வடிவேயாகும் கனவரிவாம் பிரம்மமலாதயலே இல்லை காண்பதெல்லாம் களங்கமிலா பிரம்மம் என்றும் அந்நியமிலா அப்ரம்மம் நானே என்றும் அனவரதம் அழுத்தமுற நிச்சயிப்பாய் அறிவுருவாம் அதிஷ்டான பிரம்மத்தின் கண் ஆரோப வடிவாக அவிவேகத்தால் அறிவுருமச்சகலமுமே அறிவாமன்றி அந்நியமாய் அணுவேனும் இலவே இல்லை மறைமுடியின் சித்தாந்தம் அனைத்தும் மகத்துக்கள் அனுபூதி நிலையும் ஈதே நிறைவுறவே பரமசிவன் எனக் குறைத்த நிஜமான நிர்ணயமும் நிதாக ஈதே சர்வமுமே சந்ததமும் இல்லை என்னல் சலனமிலா சத்தான மந்திரங்கான் சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் என்னல் சகலத்தும் மேலான மந்திரங்கான் சர்வமுமே பிரம்மென நிச்சயித்தல் சாலவுமே மகத்தான மந்திரங்கான் சர்வமுமே நினையாது வெறிதீருத்தல் சந்ததமும் சகலத்தும் அதீதமாமே சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சந்ததமும் மாதேவ பூஜையாகும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சந்ததமும் மாதேவ நாமமாகும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சந்ததமும் மாதேவ பக்தியாகும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சந்ததமும் மாதேவ தியானமாமே சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சர்வத்தின் தியாகமென சாற்றலாகும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சலமனதின் தியாகமென சாற்றலாகும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சதசத்தின் தியாகமென சாற்றலாகும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சமதையிலா பரம்பதமாய் சாற்றலாகும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சகல மன கற்பனையும் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சகல மனோவாசனையும் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சல மனதின் துகளையெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சல சலமனதின் துயரையெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சார்கின்ற பாவமெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சார்கின்ற பீத்தி எல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சார்கின்ற வாதி எல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சார்கின்ற வியாதி எல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சதசத்தாய் காண்பதெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சஞ்சலமாம் துவைத்தமெல்லாம் நாசம் செய்யும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சலனமிலா அத்வைத ஞானம் நல்கும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சந்ததமும் நிரதிசையானந்தம் நல்கும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சஞ்சலமாம் தேக முதல் உபாதி நீக்கும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சஞ்சலமாம் ஜீவத்வம் தனையும் போக்கும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் ஜெகஜீவ பரங்களெனும் நினைவை தீர்க்கும் சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயந்தான் சத்திய சித் சுககனமாம் பரமேயாக்கும் சர்வமுமே பிரம்மென்றும் அது நான் என்றும் சலனமிலா நிச்சயமே செய்ய செய்ய சர்வமெனும் பிரம்மெனும் நான் இதென்னும் சங்கல்ப விகல்பமெல்லாம் அடைவாய் தீர்ந்து சர்வ பரிபூரணமாம் பரமேயாகி வா முக்தி பேராம் சர்வ ஜெகநாயகனாம் சிவன் தன்னானை சாற்றியதில் சற்றேனும் சங்கை இல்லை அகிலமுமே பிரம்மென்றும் அது நான் என்றும் அதிதிடமா நிச்சயமே அபியாசித்தல் பகற்பரம மோட்சமுற முந்தீகேதோ பழகிய அந்நிச்சயமும் பின்பு தானே சகஜமதாய் நழுவியிடும் அதனால் மைந்தாம் சகலமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் மிக உரமா நிச்சயமே அபியாசித்து மெய்யான மோட்ச நிலை மேவுவாயே அகிலமுமே என காணா வண்ணம் அந்நியமாய் காண்பதெல்லாம் பிராந்தியேயாம் மிகழ் நரகம் என்பதுவும் பிராந்தி ஏயாம் இதனாலே வரும் துயரும் பிராந்தி ஏயாம் மகிஷ் ஸ்வர்க்கம் என்பதுவும் பிராந்தி ஏயாம் மற்றதனால் வரும் சுகமும் பிராந்தி ஏயாம் சகல ஜெக ஜீவர்களும் பிராந்தி ஏயாம் ஜெகதீசன் என்பதுவும் பிராந்தி ஏயாம் விதியுடனே ஹரிஹரனும் பிராந்தி ஏயாம் பிராட்டுடனே ஸ்ராட்டு மிக பிராந்தி ஏயாம் மதியிலுறும் சம்ராட்டும் பிராந்தி ஏயாம் மற்றுமுள்ள தேவரெல்லாம் பிராந்தி ஏயாம் கதிமருவும் மதியினனும் பிராந்தி ஏயாம் அவர் காரியமும் பிராந்தி ஏயாம் நிதமுனிவர் சித்தர்களும் பிராந்தி ஏயாம் நிகழ்கின்ற மனுக்கள் எல்லாம் பிராந்தி ஏயாம் சர்வசுராசுரர்களுமே செய்யா நின்ற சமரமுதற் சரிதமெல்லாம் பிராந்தி ஏயாம் விரவுமயன் செயலான சிருஷ்டி யாதி விதம் விதமாம் சரிதமெல்லாம் பிராந்தி ஏயாம் ஹரியுடைய பாலனமே முதலாம் செய்கை அவதார லீலையெல்லாம் பிராந்தி ஏயாம் ஹரனுடைய சங்கார முதலாம் செய்கை அவதார லீலையெல்லாம் பிராந்தி ஏயாம் வர்ணமுடன் ஆஷ்டம பேத்தம் முற்ற பகை வைகையா மானிடரும் பிராந்தியேயாம் புண்ணியவர் சிவவிஷ்ணு ஆதி தேவர் உபாசனையே செய்வ துமம் பிராந்தியேயாம் பன்னியிடம் மந்திர தந்திரமேயாதி பலவிதமாம் செயலு மிக பிராந்தியேயாம் அந்நியமாய் காண்கின்ற ஜெகஜீவாதி அகிலவுமே அத்தியந்தம் பிராந்தியேயாம் சகல அதிஷ்டான பர பிரம்மத்தின் கண் சகலவித பிராந்தியுமே தோன்றலாலே அகிலமுவதிஷ்டான பிரம்மம் அன்றே அந்நியமாயணுவுமில்லை யாதலாலே நிக்கிலமுமே அகண்ட பர பிரம்மம் என்றும் நிரந்தரமாம பிரம்மம் நானே என்றும் அகிலமென பிரம்மென தோற்றும் பேதம் அழியும் அளவு அழுத்தமுற நிச்சயிப்பாய் சர்வமென ஒரு காலும் இலவே இல்லை சர்வமுமே சந்ததமும் பிரம்மம் என்றும் உரைமனது கிட்டாத கண்டமான உணர்வுருவாம பிரம்மம் நானே என்றும் இருமையிலா திருடமான நிச்சயத்தை எப்போதும் ஹிருதயத்தில் பழகுவாயேல் பிரிவெனவே தோன்றிய இப்பேதம் எல்லாம் பெயர்ந்துடனே பவபாச முக்தனவாய் அகிலமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் அதிதிருடமாயுறுதியுடன் வாக்கினாலே புகழ்பவனும் பூரணமாம் பரமேயாவன் புகன்றபடி அகண்ட பர நிச்சயத்தை அகமதனில் அனவரதம் பழகா நின்றோன் அகண்ட பரமாகுவதில் ஐயம் உண்டோம் மிக உரமா நிச்சயமே மோட்சம் தன்னை மேவுவதில் முக்கிய காரணமாம் காரணமாமைந்தான் அனவரதம்மகம் பிரம்ம நிச்சயத்தை ஆதரவோடதி திருடமாய் அபியாசிக்கின் மனதிலுள்ள விகல்பமெல்லாம் முன்பு தீர்ந்து மற்றதுதான் விரகற்ற அக்னியே போல் தனது நிஜ அதிஷ்டான பிரம்மத்தின் கண் தான் தானே சாந்தியுரோ மாதலாலே சொனவிதமாயகம் பிரம்ம நிச்சயத்தை சுகமுறவே முற்றுவெல்லாம் பழக வேண்டும் இத்திரமாயெல்லோர்க்கும் ஹிதமேயாக ஈசனர் உள்ள கண்டபர நிச்சயத்தை புத்திரனே நினக்கருளால் புகன்றேன் நன்றாய் புகன்றபடி இப்பொருளை ஒரு காலேனம் பக்தியுடன் கேட்டுணர்வோன் பரமேயாவன் பகர்ந்ததிலோர் அணுவேனும் ஐயம் இல்லை எத்துகளும் இல்லாத எவையும் ஓர்ந்த யமதீசன் இயம்பியதில் ஐயம் உண்டோ அத்வைத்த பூர்ணமாம் பரசிவத்துக்கு அந்நியமாய் தோற்றிய இத்வைத்தம் எல்லாம் சித்தமதன் விகாரமல்லாதுண்மை என்று சித்தந்தான கண்ட பர நிச்சயத்தால் சத்திய சித் சுககனமாம் பரசீவத்தில் சாந்தியுரிர் சித்தத்தின் விகாரமான இத்வைத்தொற்றமெல்லாம் உடனே தீரும் ஹேதுவலால் காரியமற்றிருப்பதுண்டோ சிந்துவிடை உண்டான சைந்த வந்தான் சிந்துமினில் கலந்தவுடன் கரைவதே போல் துவந்தமினா கண்டபர சிவத்தில் பொய்யாய் தோற்றிய இச்சித்த முதல் துவைத்தம் எல்லாம் அந்தமில்லாத கண்டபர நிச்சயத்தால் அங்கொன்றாய் கலந்தவுடன் கரையும் என்றே பந்தமர முனிவன் நிதாகனுக்கு பகுப்பற்ற பரம்பொருளை பகர்ந்தானன்றே மறுவிலா சச்சிதானந்தமாகவே மன்னு தற்பரமே இச்சகலமும் பிரிதிலப்பர நானெனும் நிச்சயம் பெற்றதார்பவ பந்தம் விடுத்துடல் அறிவு மாத்திரமாக இருப்பதால் அமல மோட்சமடைந்திடலாமெனல் சிறிதிலானந்த தாண்டபமாடு நம் சித்சபேஷன்ன கண்டஸ்வரூபமே சிறிதிலானந்த தாண்டபமாடு நம் சித்சபேஷன் அகண்டஸ்வரூபமே நம் சித்சபேஷன் அகண்டஸ்வரூபமே இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்